திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் பனையூர் நாடு சோழ நாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் அரவ சடை மேல் மதிமழத்தோ விரவி பொலிகின்றவனூரா நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி போலியோ பனையூரே எண்ணொன்றி நீந்தவர்த்தம்பால் உண்ணின்று மகிழ்ந்தவனூராம் கண்ணின்றெழு சோலையில் பண்டு பண்ணின்றொலி செய் பனையூரே அலரும் மேரிசின் சடை தன்மேல் மலர் அரும் பிறையொன்றுடையானூர் சிலரென்றுமே பந்தடி பேண பலரோ பரவும் பனையூரே இடியார் கடல் நஞ்சபுதுண்டு பொடியாடிய மேனியினானூர் அடியார் தொழமன் நபரேத்த படியார் பணியோ பனையூரே அறையார் கழல் மேல்லரபாட இறையார் பலி தேர்ந்தவனூரான் பொறையார் மிகு சீர்விழமல்க பறையாரொலி செய் பனையூரே அணியார் தொழவல்லவரேத்த மணியார் நுடையானூர் தனியார் மலர் கொண்ட கொண்டிரு போதும் பணிவார்பயிலும் பனையூரே அடையாதவர் மூயில் சேரும் விடையான் விரலார் கரியின் தோல் உடையானவனின் பலபூத படையானவனோர் பனையூரே இலகும் முடிப்பத்துடையானை அவளல் கண்டருள் செய்தயம் மண்ணல் உலகில் உயிர் நீர் நிலமற்றும் பல கண்டவனூர் பனையூனே வருமுன்னி மகிழ்ந்தெழுவீர்காள் சிரமுன்னடி தாழ வணங்கும் பிரமன்னொடு மாலறியாத பரமன்னுரையோ பனையூரே அழிவல்லாம் அணரொடு தேர் மொழிவல்லன சொல்லிய போதும் இழிவில்லதோர் செம் செம்மையினானூர் பழியில்லவர் சேர் பனையூரே பாரார் விடையான் பனையூர் மேல் சீரார் தமிழான சம்பந்தன் ஆராத சொன்மாலைகள் பத்தும் ஊரூர் நினைவார் உயர்பாரே ஊரூர் நினைவார் உயர்பாரே சுவாமி சௌந்தரேஸ்வரர் அம்பாள் பிருகன் நாயகி திருச்சிற்றம்பலம்